திருச்சிற்றம்பலம் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திருக்களிற்றுப்படியார் அம்மையப்பரே உலகு கம்மையப்பரென்றறிக அம்மையப்பரப்பரிசே வந்தளிப்பர் அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப் புறத்தாரிப்புறத்தும் அல்லார் போல் நிற்பகரவர் தம்மில் தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாமுணரின் தம்மில் நிலைப்படுவர் ஓரிருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாமத்தலை என்னறிவு சென்றளவில் யானின்று அறிந்தபடி என்னறிவில்லாரிக என்றொருவன் சொன்னபடி சொல்ல கேளென்றொருவன் சொன்னான் எனக்கதனை சொல்ல கேள் அச்சொல் அகலமயமாய் நின்ற அம்பலத்தெங்கூத்தன் சகலமயம் போலுலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான் காண் மாணவக என்னுடைய நாய் வந்து ஆகமங்களெங்கே அருசமயம் தானெங்கே யோகங்களெங்கே உணர்வெங்கே பாகத்து அருள் வடிவம் தானுமாய் ஆண்டில நேலந்த பெருவடிவை யாரறிவார் பேசு சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமே ஆர்த்த கடல் தண்ணீர் கூடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர் மையாயிதனை செப்பு இன்று பசுவின் மலமன்றே இவ்வுலகில் நின்ற மலமனைத்தும் நீக்குவதிங்கு என்றால் உருவுடையானன்றே உருவழிய பாயும் உருவருள வல்லானுரை கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்ததென்னாதே அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆரறிவும் சென்றறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று அன்று முதல்லாரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இதன் இன்னதெனச் சென்றதில்லை இன்றிதனை எவ்வாறிருந்தென்றெவ்வண்ணம் சொல்லுகேன் அவ்வாறிருந்தது ஒன்றும் குறியே குறியாதலாலதனுக்கு ஒன்றும் குறியொன்றிலமையினால் ஒன்றோடு உவமிக்கலாவதுவும் தானில்லை ஓவா தவமே காரே இதற்கு சான்று ஆற்றல் ஆற்றால் அலைகடற்கே பாய்ந்த நீரநீர்மை மாற்றி அவ்வாற்றால் மறித்தார்போல் தோற்றி புலன்களென பூதம் புறம் பொழியும் நந்தம் மலங்களற மாற்றுவிக்கும் வந்து பாலை நெய் பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் காலனை அன்றே விக்காராங்கொண்ட பலன் மரணம் தவிர்த்ததுவும் மற்றவர்க்கு நந்தம் கரணம் போலல்லாமை காண் தூங்கினரை தூய சயனத்தே விட்டதற்பின் தாங்களே சட்ட ஊரங்குவர்கள் ஆங்கது போல் ஐயன்னருட்கடை கண்ணாண்டதற்பின் பொருளாய் பைய விளையுமென பார் உள்ள முதலனைத்தும் ஒன்றாய் உருகவரின் உள்ளம் ஊருக வந்துன்னுடனாம் தெள்ளி உணருமவர் தாங்கள் உளராக என்றும் உணரவர நில்லாக பொருள் நல்ல சிவ தன்மத் சிவயோகத்தால் நல்ல சிவயோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணாரன் மெல்வினையே என்ன வியனுலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மம் மாமவற்றில் சென்றதிலே செல்வாய் பவகர்மம் படி ஆதியை அர்ச்சித்தர்கங்கமும் மங்கங்கே தீதில் திறம்பலவும் செய்வனவும் வேதியனே நல்வினையாமென்றே நமக்கும் எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க இறங்காதே கொல்வினையே செய்யோ கொடுவினையேயானவற்றை வல்வினையே என்றது நாமற்று பாதகம் என்றும் பழியென்றும் பாராதே தாதையை வேதியனை தாளிரண்டும் சேதிப்ப கண்டீசர் தாமாம் பரிசளித்தார் கண்டாயே தண்டீசர் தஞ்செயலால் தான் செய்யல்லூகுத்த திருப்படி மாற்றதனை ஐய ஈதமுது செய்க என்று பைய விருந்து ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டியுரை செய்வதென்னோ நாம் செய்யும் செயலே செயலாகச் சென்று தமை பைய கோடுத்தாரங்கெட்டார் ஐயா உழவும் தனிஷும் ஒருமுகமேயானால் இழவுண்டோ சொல்லாக ஏது ஆதாரயோகம் நீராதாரயோகமென மீதானத்தெய்தும் வீதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாமொன்று ஆக்கா பொருளே ஒன்றாம் ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்தப் பொருளை நோக்கிய நோக்கியணுவில்லணு நெகிழ பார்க்கில் இவனாகை தானொழிந்திட்டேகமேகத்து அவனாகை யாதாரமாம் கொண்டதொரு பொருளை கோடிபட கூறு செய்யர் கொண்டவனம் அப்பரிசே கூறுபடும் கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னதிது என்னாது ஒரு பொருளேயாயிருக்கும் உற்று அஞ்செழுத்து மே அம்மை அப்பர்தமை காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்றறிந்தே அஞ்செழுத்தை ஓதப்புக் கொள்ள மதியும் கெடிலுமை கோன் கேதமர வந்தளிக்கும் கேள் ஆக்கப்படாத பொருளாயனை தினிலும் தாக்கி ஒன்றோடும் தாக்காதே நீக்கியுடன் நிற்கும் போருளுடனே நிற்கும் போருளுடனாய் நிற்கை நீராதாரமாம் காண்கின்றதோர் பொருளை காண்கின்ற யோகிகளே காண்கின்றார் காட்சியற கண்ணுதலை காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினார் கண்டனரே காண் பேசாமை பெற்றதனில் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பேரும் பெருமான் பேசாதே எண்ணொன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகளால் உள்ளின்றும் போகானூளன் ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமொட்டி தேட்டற்று நின்ற இடம் சிவமாம் நாட்டுற்று நாடும் போரூள் அனைத்தும் நானாவீதமாக தேடுமிடம் நன்று சிவம் உணராதே யாதும் உறங்காதே உன்னி புணராதே நீ பொதுவே நேர்க்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காதலுடன் நிறுத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு பற்றினோட்பற்றை துடைப்பதொரு பற்றறிந்து பற்றி பரிந்திருந்து பார்க்கின்ற பற்றதனை பற்றுவிடில் அந்நிலையே தானே பரமாகும் அற்றமிது சொன்னேனறி அறிவறியாய் நிற்கில் அறிவு பலவாமென்று அறிவின் அறிவவிழ்த்து கொண்ட அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தோர்கள் மானுடரின் மாணவக தாழ்ந்த மணினாவே போல்தான் ஓசையெல்லாமற்றால் ஒலிக்கும் தீருச்சிலம்பின் ஓசை வழியே சென்றொத்திடு சென்றொத்தொடுங்கின் ஓசையினின் அந்த தானத்தான் அறிவையுடன் நம்பலத்தே வந்தொத்தானத்தான் மகிழ்ந்து சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின்கின்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம் சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியுமாம் கேத்த படவருளதில்லை வினை பற்று அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க முன்னிற்கும் சென்று கருதுவதன் முன்னம் கருத்தழியப்பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு உண்டென்னில் உண்டாகும் இல்லாமை இல்லையெனில் உண்டாகும் மானமையின் ஓர் இரண்டாம் உண்டில்லை என்னும் ஈவை தவிர்ந்த இன்பத்தை எய்தும் வகை உன்னிலவன் உன்னுடனேயாம் ஸ்தூல உடம்பாய் முப்பத்தோர் தத்துவமும் மூல ஓடம்பாம் முதல் நான்கும் மேலை சிவமாம் பரிசினையும் தேர்ந்துணர்ந்தார் சேர்ந்த பவமாம் பரிசரு பார்ப்பார் எத்தனையோ தத்துவங்கள் எவ்வவர் கோட்பாடுடைய அத்தனையும் சென்றங்களவாதே சித் தத்தமெனும் தூதுதனை போக்கி பொய் தூக்கற்ற ஜோதிதனில் பாதிதனை கும்பிடலாம் பார் சாம்பொழுது ஏதும் சலமில்லை செத்தார்போல் ஆம்பொழுதியிலே அடைய ஆசையரில் சோம்புதற்கு சொல்லும் தூணையாகும் சொல்லாத தூய்நெறிகள் செல்லும் தூணையாகும் சென்று வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் நக்தொன்றோமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டுமவன் பால் அரண உணர்வு தனில் அவ்வுணர்வை மாற்றில் கரணமும் காலும் கை கூடும் புரணமது கூடாமையும் கூடும் கூடுதலும் கூட்டினுக்கு வாடாமையும் கூடும் வந்து இன்றிங்க சேதனமாம் இவ்வினைகள்ளோரிரண்டும் சென்று தோடரும் அவன் சென்றிடத்தே என்றும் தான் தீதுருவன்னால் சிவாபதி தான் கைவிடுமோ மாதொரு கூற்றல்லனோ மற்ற அநாதி சீவனுடைமையாலெவையும் மாங்கே அநாதியன பெற்ற அடுவை அநாதியே ஆர்த்தல் தூயரகல அம்பிகையோடெவ்விடத்தும் காத்தல் அவன் கடனே காண் தம்மீர் சீவலிங்கம் கண்டதனை தாம் வணங்கி தம்மன் தம்மன் பால் மஞ்சன நீர் தாமாட்டி தம்மையொரு பூவாக்கி பூ வழியாமற் கொடுத்து பூஜித்தால் ஓவாமை அன்றே ஊடல் தன்னை பேருவதன் மேல் பேரில்லை தான் என்றும் தன்னை தான் பெற்றவன் தானாரென்னில் தன்னாலே எல்லாம் தன்னுட்கொண்டு கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் இவன் துன்பமாம் எல்லாம் பரவசனாய்த்தான் துவளில் இன்பமாம் இருக்கில் என்பதனால் நின்வசனாயே இருக்கில் நின்னுடனாம் நேரிழையாள் தன்வசனாயே இருப்பன் தான் செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்து தனோடு ஒத்தாரே யோக பரரானார் எத்தாலும் ஆராத அக்கரணத்தார் புண்டிங்கல்லாதார் பேராமர் செல்வரதன் பின் கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரேயும் கண்ணும் கருத்தும் களி கூற நன்னி வடமடக்கி நிற்கும் வடவித்தே போல உடனடக்கி நிற்பார் காணுற்று வானகமும் மண்ணகமும் மாய் நிறைந்த வான் பொருளை ஊனகத்தே உன்னுமதன் என்றனையேல் ஏனகத்து வாதனையே மாற்றும் வகையதுவே மண் முதலாம் ஆதனமே அன்று அதற்கு கல்லில் கமரில் கதிர்வாளில் சாணையினில் வல்லு பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினார் காணையா சகமார்க்கத்தால் என்றே தான் உள்ளும் புறமும் நினைப்பொழியில் உன்னுடையே வள்ளல் எழுந்தருளும் மாதினொடும் தெள்ளி அறிந்தொழிவாயன்றியே அன்புடையாயின் செறிந்தொழிவாயேதேனோ செய் கண்ணப்பனிப்பதோரன்பினே கண்ணப்பன் ஒப்ப கண்ணப்பதோரன்பின்மை எந்தமையார் கண்ணப்பனொப்பதோரன்பதனை கண்ணப்பர் தாமறிதல் காலத்தீயாரறிதல் அல்லதுமற்ற யாமறியம் அன்பன்றது அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால விழ்க அவிழ்ந்த சடை வேந்தனார் கிண்ணமுதமாயிற்றேமையன்பில் சேந்தனார் செய்த செயல் சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்துண்டார் பிள்ளையன சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாளன்பிருந்தவாறு அன்பே என் அன்பே என்றன்பாலழுதரற்றே அன்பே என்பாக அறிவழி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழமன்றே தான் சாற்றும் பழமன்றே தான் எல்லா அறிவுகளின் தாத்பரியம் என்னறிவு செல்லமீடத்தளவும் சென்றறிந்தேன் வல்லபடி வாதனையை மாற்றும் வகை இதுவே மற்றவற்றுள் ஏதமர கண்ட வீதம் வித்தும் அதன் நங்குரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம் வித்தும் அதன் நங்குரமும் மெய்யுணரில் வித்ததனில் காணாமையாலதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையாலற்றார் பேரே ஒன்றன்று இரண்டன்று உளதன்று இலதன்று நன்றன்று தீதன்று நானன்று நின்ற நிலையன்று நீயன்று நின்றறிவும் அன்று தலையன்று அடியன்று தான் செய்யா செயலையவன் செய்யாமை கண்டுதனை செய்யாச்செயலேர் சேலோத்தினால் எய்யாதே மாணவக அப்பொழுதே வாஞ்சை கோடி வளர்க்கும் ஆணவமும் மற்றதறி ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம் ஏதேனும் திக்காச்சனமுமாம் ஏதேனோ செய்யாலோருவலுமாம் செய்யா செயலதனை செய்யாமை செய்யம் பொழுது செய்தற்கரிய செயல் பலவும் செய்து சிலர் எய்தற்கரியதனை எய்தினார் ஐயோ நான் செய்யாமை செய்து செயலறுக்கலாயிருக்க செய்யாமை செய்யாதவாறு இப்பொருள்கள் யாதேனும் ஏதெனினும் ஒன்று செய்தல் எப்பொருளும் செய்யாதோழிந்திருத்தல் மெய்ப்பொருளை கண்டிருத்தல் செய்யாதே கண்ட மனிதரெல்லாம் உண்டிருப்பதென்னோ பூரை வீட்டிலே சென்று வினையொழித்து நின்றிடிலன் நாட்டிலே நல்வினைகள் செய்திடிலன் கூட்டில் வாழ் சாத்தியமே நின்றிலையில் தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே யாங் கண்டாய் வந்து சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும் சிவனுடையதென்னறிவதென்றும் சிவனவனது என் செயலதாகின்றதென்றும் இவையீற்றை தன் செயலாய் கொள்ளாமைதான் இன்றிச்சமயத்தின் நல்லது மற்றேழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்து நின்றவரார் இன்றிங்கே அங்கம் ஊயிர் பெறவே பாடும் அடியவரார் எங்குமிலை கண்டாய் ஆதனமும் மாதனியோமாய் நிறைந்து நின்றவனை சேதனனை கொண்டே தேளிவுற்று சேதனனை சேதனனிலே செலுத்தி சிற்பரத்தராய் நிற்பர் ஏதமர கண்டவர்கள் இன்று விருந்து கூவிந்தோ விழுங்குவர்கள் மீண்டும் தெரிந்தும் தெரியாதே நிற்பர் தெரிந்தோ தெரியாது நிற்கின்ற சேயிழைப்பால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று தாமடங்க இந்த தலமடங்கும் தாபதர்கள் தாமுணரில் இந்த தலமுணரும் தாமுனியில் பூமடந்தை தங்காள் புகழ்மடந்தை போயகலும் நாமடந்தை நில்லாள் நயந்து துரியம் கடந்த சுடர் தோகையுடன் நின்றோ பிரியாது நிற்கின்ற பெம்மான் துரியத்தை ஜாக்கிரத்தே செய்தருளி தான் செய்யோ தன்மைகளும் ஆக்கியிடம் அன்பர்கவன் ஓடம் சீவிகை உலவாக்கீழியடைக்க பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடதிர்வெப்பு என்பு கூயிர் கொடுத்தல் இங்கிவை தாமொங்கு புகழ் தென்புகலி வேந்தன் செயல் கொல்கரியின் நீரையின் நஞ்சிற்கோலை தவிர்த்தல் கல்லே மீதப்பாய் கடல் நீந்தல் நல்ல மறுவார்மறை காட்டில் வாசல் தீர பித்தல் திருவாமூராளி செயல் மோகம் மறுத்திடினா முக்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையற்பால் தூதாக போகவிடும் வன் தொண்டன் தொண்டு ஏதாக சொல்வேன் யான் வாய்பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்மெ சொற்செய்து மாய கருவாதையாமறியாவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராளும் தேன் அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்ந்த தவிர்த்தடியார் எம்மையுமாயெங்கும் ஈயங்குதலால் மெய்மை சிவயோகமே யோகம் அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறி மன்னன்னருள் எவ்வண்ணம் மானுடற்பால் மாணவக அன்னவகையே ஆரனருளும் என்னில் அடியவரே எல்லாரும் மாங்கவர் தாம் ஒப்பில் அடியவரே எல்லாமறி உடம்புடைய யோகிகள் தாம் உற்ற சிற்றின்பம் அடங்கத்தம் பேரின்பத்தாக்கில் தொடங்கி உழைப்பதும் ஒன்றில்லை மூடிவதும் ஒன்றில்லை இழைப்பதும் ஒன்றில்லை இவர் பேரின்பமான பிரம்ம கீழத்தியுடன் ஓரின்பத்துள்ளானை உள்ளபடி பேரின்பம் கண்டவரே கண்டார் கடலுயிர்த்த இன்னமுதம் உண்டவரே உண்டார் சுவை நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கையினும் நம்பியாய் தான் நடுவே நாட்ட பேரோமிது காண் எம்பெருமானார்த்தம் இயல்பு பொன்னீரம் கட்டியினும் பூணீனும் நின்றார் போல் அந்நீரம் மண்ணலும் அம்பிகையும் செந்நிறத்தள் என் நிறத்தளாயிருப்பளெங்கள் ஜீவாபதியும் அந்நிறத்தனாயிருப்பன் நாங்கு தாரத்தோடொன்றாவார் தாரத்தோர் கூறாவர் தாரத்தோடெங்கும் தலை நேர்ப்பர் தாரத்தின் நாதாந்தத்தே இருப்பர் நாற்றானாத்தே இருப்பர் வேதாந்தத்தே இருப்பர் வேறு ஒன்றுரைத்ததொன்றுரையா சாத்திரங்கள் ஒன்றாக நின்றுரைத்து நிச்சயிக்க மாட்டாவால் இன்றுரைக்க என்னாலி என்றிடமோ என் போல்வாரேதேனும் சொன்னால் தான் ஏறுமோ சொல் யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதேயும் பாகன் ஈலச்சினையே ஆதலினால் பேதமே செய்வாய பேதமே செய்திடுவாய் பேதா செய்வாய் பின் நின்றபடி நின்றவர்கட்கன்றி நீரந்தெரியா மன்றினினுள் நின்றாடல் மகிழ்ந்தானும் சென்றுடனே எண்ணுருமைபூத முதல் எட்டுருவாய் நின்றானும் பெண்ணுற நின்றாடும் பீரான் சிவமே சிவமாக யான் நினைந்தால் போல சிவமாகி ஏயிருத்தலன்றி சிவமென்று உணர்வாரும் அங்கே உணர்வழியச் சென்று புணர்வாரும் உண்டோ புவி அது இது என்றும் அவன் நானே என்றும் அது நீயே ஆகின்றாய் என்றும் அதுவானேன் என்றும் தமையுணர்ந்தாரெல்லாம் இரண்டாக ஒன்றாகச் சொல்லுவரோ உற்று ஈராகி அங்கே முதலொன்றாய் இங்கிரண்டாய் மாறாத எண் வகையாய் மாற்றிவற்றின் வேறாய் உடனாயிருக்கும் உருவுடைமை என்றும் கடனாயிருக்கின்றான் கான் உன்னுதரத்தே கிடந்த கீட்டகம் உருவதெல்லாம் உன்னுடையதென்னா நீ ஒற்றனையோ மன்னுயிர்கள் அவ்வகையே காணிங்கழிவதுவும் மாவதுவும் செவ்வகையே நின்ற சிவன் பால் அவனே அவனி முதல்லாகி நின்றானம் அவனே அறிவாய் நின்றானும் அவனே காண் ஆணாகி பெண்ணாய் அலியாகி நின்றானும் காணாமை நின்றானுங் கண்டு இன்று தான் நீ என்னை கண்டிருந்தும் கண்டாயோ அன்றித்தான் நான் உன்னை கண்டேனோ என்றால் அருமாயை இன்றவள் தன் பங்கனையார் காண்பார் பெருமாயை சூழல் பிழைத்து கடலலை தேயாடுதற்கு கை வந்து நின்றோம் கடலளக்க வாராதார் போல படியில் அருத்தி செய்த அன்பரை வந்தாண்டதுவும் எல்லாம் கருத்துக்கு சேயோ நாய்கான் சிவனெனவே தேரினன் யான் என்றமையாலின்றும் சிவனவனி வந்தபடி செப்பில் அவனிதனில் உப்பெனவே கூர்மை உரு செய்ய கண்டமையால் அப்படியே கண்டாயவன் அவனிவனாய் நின்றது அவனருளால் அல்லது எவனவனாய் நிற்கின்றதேழாய் அவனிதனில் தோற்றுமர புல்லூரி தொல்லுலகில் நம்மரமாய் இன்றிடுமோ சொல்லாயீது முக்தி மோதற் கொடிக்கே மோக கோடி படர்ந்து அத்தி பழுத்ததருளென்னோ கத்தியினால் மோக கோடியறுக்க முத்தி பழம் பழுக்கும் ஏக கோடி எழுங்கானின்று அகலத்தில் ஆனந்தத்தானந்தியாயே சகலத்தில் தையலுடன் தோன்றி நிகழத்தை போகுவதும் செய்தான் தன் பொன்னடியன் புன்தலை மேல் ஆக்குவதும் செய்தானவன் உற்றமறு தென்னையாட்கொண்டருளித் தொண்டனேன் உற்ற தியானத்துடன் உறைவன் முற்றவரின் மாட்சியுமாய் நிற்பன் யான் மற்றொன்றை கண்டிடின காட்சியுமாய் நிற்பன் கலந்து ஆளுடையான் என் தரமும் ஆளுடையானே அறியும் தாளுடையான் தொண்டர் தலை காவல் நாளும் திருவிசலூராளும் சிவயோகி இன்றன் வருவிசையை மாற்றி நான் வந்து ஸ்தூல தடுத்த பளிங்கின் தூளக்கமென ஸ்தூலத்தே நின்று தூளங்காமல் காலத்தால் தாளை தந்தன் பிறவித்தாளை அறவிழித்தார்க்கு ஆளன்றி என் மாறதற்கு இக்கணமே முக்தியினை எய்திதினம் யான் நினைந்த அக்கணமே ஆனந்தம் தந்திடினும் நற்கணத்தார் நாயகர்க்கும் நாயகி நந்திக்கும் நந்திக்கும் யானடிமை ஆயிருந்தலன்றியிலேன் யான் என்னை உடையவன் வந்தென்னுடனாய் என்னளவில் என்னையும் தன்னாளாக கொள்ளுதலால் என்னை அறிய பெற்றேன் அறிந்த அன்பருக்கே ஆளாய் செறிய பெற்றேன் குழுவீர் சென்று சிந்தையிலும் என்றன் சிரத்தினிலும் சேரும் வண்ணம் வந்தவனை மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை மாதினுடன் எத்திரமும் வாழ்ந்திருக்க என்பதலால் ஏது சொல்லி வாழ்த்துவேன் யான் ஆதாரமாகி அருளோடு நிற்கின்ற சூதான இன்ப சுகவடிவை ஓதாமல் உள்ளவர்கள் கூடி உணர்வொழிய நிற்பதலால் தள்ளவாராதே சீவம் பொருளும் மனையும் அறமறந்து போகமறந்து புலன் மறந்து கருவி கரணமவை மறந்து காலமறந்து கலை மறந்து தருமம் மறந்து தவமறந்து தம்மை மறந்து தற்பரத்தோடு உருகி உருகி ஒரு நீர்மையாயே விட்டாருய்ய வந்தார் திருச்சிற்றம்பலம்